முப்பத்தி எட்டு சரிங்களா திரு ஏசரவு திரு ஏசரவு என்ன திரு ஏசரவுன்னாரு என்னன்னா ஏசரவுன்னா வியப்பு நீ செய்த செயல்லாம் அடியனுக்கு அந்த ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி அது அதனால எனக்கு நீ செய்ததெல்லாம் மிகப்பெரிய செயற்பாடுகள் இல்லைங்களா அந்த அந்த அருளிய அந்த செயல்களை எல்லாம் நினைந்து நினைந்து அந்த விருப்பத்தோடு பாடுகிறார் பாடுகிறது பாருங்க அதில் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அதை இந்த பாட்டு பாடல் தோறும் படித்தோம்னா தெரியும் முதல் பாட்டே பாருங்களேன் இரும்புதரு சுட்டறிவு சுட்டறிவு என்னன்னா இந்த உலகியல் பற்றிய சிந்தனைகள் அதை ஒழித்து அருளியல் பற்றிய சிந்தனைகளாகவே கருதுகிறேன் அதுவும் பெரும்பாலும் தனக்கு அருளிய அருளி அருளிப்பாடு தமக்கு அருளிய அருளிப்பாட்டையே ரொம்ப அருமையாக நினைத்து சொல்லுகிறேன் இரும்புதரு மனத்தேனை உண்மையா என் மனம் ரொம்ப சிறந்த மனம் அல்ல ரொம்ப இரும்ப விட என்ன ரொம்ப வன்மையான அந்த கட்டியான மனம் கட்டியான மனம் அது அப்படிப்பட்ட எண்ணெய் ஈர்த்து ஈர்த்து திருப்பெருந்துறையில ஈர்த்தது கடைசியா அதுக்கு முன்னால எத்தனையோ தர நீ ஈர்த்திருப்ப எனக்கு தெரியாது அந்த ஈர்த்து ஈர்த்து என் பூரிக்கு என் எலும்பையும் ஒடுங்கும்படியாக செய்து கரும்பு தரு சுவையனுக்கு காட்டினை அப்படியே கரும்பு போன்ற சுவையனுக்கு கொடுத்தாயினர் என்னது உன் திருவடியை காட்டி குருநாதனாக காட்டி சிவாய நம என்ற உபதேசமும் செய்தியே அதுதான் எனக்கு அந்த கரும்பு தரு சுவை நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப்பட்டு என்று சொன்னதற்கு அதான் அந்த கரும்புதரு சுவை எனக்கு காட்டினை அன்று நீ வந்து உன் திருவடியை காட்டியே அடாரா உன் கடல் இணைகள் அந்த ரெண்டு திருவடியும் ஒருங்கு திரை உளவு சலை உடையானி ஒருங்கு திரை உளவு சலை உழவானி மேல இருக்கிற தலை அப்படியே அப்படியே நிறைய நெருக்கமா இருக்குதான் கட்டியா இருக்குதான் அப்படிப்பட்ட திருச்சடை உடைய பெருமானி பெருமானி எல்லாம் பெருங்குதரை ஆக்கியவாறு அன்றே உன் பெண் பேரருடைய வியப்பில் வியப்பு செய்தது எங்கேயோ காட்டில் கிடந்த நதியெல்லாம் குதிரைகளாக ஆக்கி எல்லாம் அதை கொண்டாந்து அருமையா முன்னால் நடத்தி காட்டி என்ன எப்படி குதிரை அப்படின்னு சொன்ன அருமை அருமை இந்தாரம் சன்மானம் அப்படின்னு சொன்ன உடனே சன்மானத்தையும் வாங்கிக்கிட்டு வந்தார் யாரு ஆமா பெருமானே வந்தார் அதெல்லாம் நினைச்சு பார்த்தா அதுதான் எங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்குது ஈர்த்து ஈர்த்து என்னை ஆட்கொண்ட நீ இப்படி அந்த ஏசரவு ஏசரவுன்னா அவன் மீது வைத்த பேரன்பு இப்படி எல்லாம் செய்தியப்பா உன் கருணை பெருக்கினால நரிகளெல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரன்பே உன்னுடைய அருளை எத்தனையோ சில உன்னுடைய அருளை நாங்கள் வந்து எடுத்து போற்றலாம் பாராட்டலாம் கூடாது பாராட்டுதல் என்பது மனித மனிதனுக்கு செய்வது பெருமான் செய்வதை பாராட்டுறதுக்கு நீயா போற்றணும் போற்றணும் இல்லவா அதை போட்டணும் அதுல இந்த நரிகள் எல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறு அன்பே பெரு நரி துணுண்டுதான் இருக்கும் குதிரை பார்த்தேன்னு சொன்னா சும்மா அதை பாட்டு எல்லாம் உயர்ந்து உயர்ந்து நல்லா இருக்குது அதுலேயே இவர் ஏறி அருமையா போய் மதுரை வரைக்கும் சென்று நரியை குதிரை பணியாக்கி எல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அங்க இருக்கிற அந்த மக்கள் கொடுத்து வச்சவங்க இந்த மாதிரி குதிரைய அவங்க முன்னே அரசன் அரசங்கிட்ட குதிரை இருந்திருக்கு குதிரைப்படை இருந்திருக்கு பார்த்துருக்காங்க இந்த மாதிரி குதிரையை பார்த்து இதுதான் ஒரே தரம் தான் இதுக்கு முன்னும் பார்த்தது இல்லை பின்னும் பார்க்க போறது குதிரை புண்ணியம் அன்னைக்கெல்லாம் நம்ம இல்லையே அன்னைக்கெல்லாம் பிறந்திருந்தோம்னா ஏன் அப்படி இருக்கிறோம் என்னமோ போங்க காலங்கடந்து பிறந்து கடினப்பட்டிருக்கிறோம் என்ன பண்றது ஆமா ஈண்ட கனகம் இசையப்பெறாது ஆமா குதிரை சேவகன் ஆகிய ஆமா ஆமா குதிரை இதெல்லாம் கொடுத்துட்டு பணம் கொடுத்து இப்ப இந்த காலம்னு சொன்னா பணம் எப்படி வாங்கணும்னா எங்க மடங்கள்ல எல்லாம் நேரம் வாங்க முடியாது அந்த காலத்துல அப்படி துணியை தான் அப்படி காட்டணும் அப்படி போடுவாங்க ஆமா ஆமா அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க அப்படி வாங்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த குதிரை உண்மையான சாதாரண உலகச்சேவனா இருந்தாக்காது இவர் இவரை விட தாத்தா தாத்தாலாம் அவர் பார்த்தாரு முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள் சென்னை புதுமைக்கும் சேர்த்து பற்றி ஐயோ அது வந்து நீங்க குதிரை கொடுத்தீங்க இவர் கொண்டாந்து ஓட்டி கீட்டி காட்டினதுக்கு ஆமா இன்னைக்கு மடங்கள்ல இப்ப வந்து சில நாளைக்கு வந்து பிரசாதம் எடுத்துட்டு வருவாங்க இந்த பிரசாதம் எடுத்துட்டு வர ஊர்ல இருந்து வருது வைஷ்ணவில் வருதுன்னா அவங்க டுவன் புறம் பணம் அங்க தேவஸ்தானத்துல வாங்கிக்குவாங்க இங்க அந்த அர்ச்சகர் ஆனா இங்க வந்து உட்காந்து கொடுப்பாங்க அவங்க மட்டும் அர்ச்சகர் உட்காந்து தான் கொடுக்கணும் சன்னிதானம் உட்கார்ந்து இருப்பாங்க இவங்களும் கீழே வந்து உட்காந்து அந்த திருநீரை அந்த மடிச்சு எத்த இலையில மடிச்சு அதை முதல்ல கொடுப்பாங்க அவங்க ரெண்டு கையிலையும் வாங்கிக்கிட்டு அப்புறம் அந்த பிரசாதம் தேங்காய் பழம் அது கொடுப்பாங்க கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு உடனே பக்கத்தில் ஒரு ஆள் இருப்பான் என்ன அது இருக்க திருச்செந்தூர் இது என்ன திருச்செந்தூர் வச்சுருந்தேன்னு சொன்னால் ஐநூறுரூவா ஐநூற்றி ஒரு ரூபா ஆயிரத்தி ஒரு ரூபா இருக்கும் திருக்கடவுர்னு சொன்னால் நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா இருக்கும் அது அப்படியே இருக்கும் எடுத்த உடனே அந்த தட்டில் வச்சு ஆகவே அவர் செலவிழந்தது அங்கே மரத்தில் இதில் கோயில் எழுதினாங்க இவங்க நேரம் இதுன்னு ஒன்று அப்படிலாம் கொண்டு திருநீர் கொடுக்கும்போது வெறுங்கையோடு அனுப்புகிறார் பணம் கொடுத்தாங்க அது எல்லாம் எப்போ உண்டு இன்னைக்கு உண்டு என்னைக்கு உண்டு எல்லா மரங்கள்லையும் உண்டு எல்லா மரங்கள்னால நான் அன்னைக்கு என்ன வந்து வாங்கிட்டேன் ட்ரோன் படம் வாங்கிட்டேன்னு அவங்களும் சொல்ல மாட்டாங்க இவங்களும் தெரிய தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை அது இயல்பா கொடுக்குறது இது இவங்களுடைய சன்மானம் சிவ சிவ அதனால ஒருங்கு திரை உளவு தடை உடையானி நரிகளெல்லாம் பெருங்குதரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரன்பே பன்னார்ந்த மொழி மங்கை பங்கா எங்க அப்பா எப்படின்னா எதினும் எதினும் பேசினாலே என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரவி ராகமா இருக்கும் அல்லது மோகனமா இருக்கும் பேசினாலே ஏனுங்க எப்படி சாப்பிடலாமே அப்படின்னு சொன்ன சரி அது இருக்கும் சட்னி கொஞ்சம் போட்டுக்கிறீங்களா அது ஆரவியா இருக்கும் அப்படி இருக்குமா பன்னார்ந்த <laughs> மொழி மங்கை பேசினா அதுவே பண் பண்ணாக இருக்குமா அப்படிப்பட்ட அந்த அம்மையை பங்கா ஒரு கூட்டில் கொண்டிருக்கிற பெருமானி ஆளானவர்க்கு உள்நார்ந்தாரமுதி உன்னுடைய திருவிழையே நினைந்து கொண்டு அடியவராயிருப்பாங்களே அவர்களுக்கு அமுதாக ஏனாய் தேனாய் அமுதமுனாய் சித்திக்கும் சிவபெருமான் அதனால ஆரமுதே உடையானி அடியேனி உடையானி அரியவனாக இருக்கிற என்னை நீ ஆட்கொண்டருடைய பெருமான் அல்லவா நீதானப்ப உடையவன் உடையானி மண்ணார்ந்த பிறப்பறுத்திட்டு ஆழ்வாய் இந்த பிறப்பு எங்க வரும் இந்த மண்ணுலகத்துலதான் வந்து வந்துகிறது மண்ணார்ந்த பிறப்பு இந்த பாழாப்போன மண்ணில் தான் வந்து பிறந்து பிறந்து பிறந்து பிறந்து இறந்து எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதிலே தொடர்வாய் வெறி போல ஒருதாய் இருதாய் பல ஓடியதாய் ஓமாய் அழியாது என்றெல்லாம் பாடினார் அருணாதர் அது மாதிரி இந்த உலகத்துல தான் வந்து மீண்டும் மீண்டும் மண்ணார்ந்த இந்த மண்ணில வந்து பிறந்து பிறந்து இருக்கிறோம் அல்லவா மண்ணார்ந்த பிறப்பருத்திற்றாழ்வாய் நீ வான் எனக்கு கண்ணார உந்தவார் அன்றே உன் கடல் கண்டே உன்னுடைய திருவடியை நான் என்னைக்கு கண்டேனோ அன்னைக்கே எனக்கு என்ன தெரியுமா உன்னுடைய சுலோகத்தையும் பார்க்க மாதிரி ஆனாலும் இந்த உடம்பு இங்கே இருந்தது இதை நீ என்னை ஆட்கொண்டு அங்க கொண்டு வச்சுட்டீங்கன்னா கைலாயத்துல எனக்கு அவர் என்ன சவாய் கனகத்திரளையே போற்றி கைலை மலையானி போற்றி இதெல்லாம் சொல்றேன் ஆதமிலினான் பிற யாதமிலியான் ஆதமிலினா எனக்கு வித பற்றுக்கோடும் இல்லை நீதான் பற்றுக்கோடு ஒரே ஒருவன் வேற யாரும் இல்லை பிறப்பு இறப்பெண்ணும் அருநறையில் ஆர்தமரும் இந்தியே அழுந்து வேர்க்கு ரெண்டு காரியம் ஒண்ணு பிறக்கிறேன் இறக்குறேன் பிறக்கிறேன் இறக்குறேன் இதுக்கு யாராவது எனக்கு துணை இருக்காங்கன்னு கேட்டா ஒருத்தரும் துணை இல்லை பிறப்பு அரு அருநரையில் நீங்க தனியா நரகத்துக்கு போகணும் இந்த பிறந்து பிறந்து இறக்கிறதே நரகம் தான் இதுக்குன்னு ஒண்ணு தனி நரகம் எதிரும் வேண்டியது இல்லையா இதுன்னு ரொம்ப நல்லதா ரெண்டு மேல கஷ்டமா இருக்குது பிறப்பிறப்பெண்ணும் அரு நரகில் ஆர் தமரும் இன்றி ஆர் தவறும் என்ன ஆர் தமருன்னா ஏன் அப்பா அம்மா எல்லாம் என்னாரு அப்பா அம்மா எல்லாம் இங்க எது வரைக்கும் அப்பர் சுவாமிகள் எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் மேலாம் செத்தால் வந்து உதவுவார் எவரும் இல்லை என்ற ராஜா எனக்கு நாலு பையன் அஞ்சு பொண்ணு எல்லாம் சொன்னியே அஞ்சு மாப்பிள்ளை ஆறு ஆறு ஏழு பேரன் இதுல நாலு அஞ்சு பேரன் அடாடாடா உங்க குடும்பத்துல சா சாதாரண ஒரு சின்ன செய்தி நடந்தாலும் கூட நீங்க ஒரு பன்னெண்டு மரக்கா வடிக்கணும்னா அவ்வளவு பெரிய குடும்பம் சரி ஒத்துக்கிறேன் ஐயா காலம் ஆயிட்டார்னு சொன்ன போது எத்தனை பேர் கூட வருவாங்க செத்தால் வந்து உதவுவார் எவரும் இல்லை அப்புறம் சுவாமி இல்ல என்ன பண்ணுவாரு பேர பையன் என்ன பண்ணுவான் சிறு விரகால் தீ மூட்டி செல்லானுப்பர் திரும்பி பார்க்க மாட்டாங்க பார்க்க கூடாதுபாங்க திரும்பி பார்க்கப்படாதுன்னு பேர சொல்லுவாங்க அதனால திரும்பி பார்க்க மாட்டான் அப்ப யாருப்பா சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி பெருவானைக்கா உடைய செல்வா உந்தன் அத்தா உன் பொற்பாதம் அடைய பெற்றேன் இங்கிருந்து எல்லாரும் திருவானைக்கால் போனவங்க தான் திருவானைக்கால் போனோம் அல்லகண்டம் கொண்ட நீ துன்பத்தை கொண்டு எல்லாம் திருவானைக்காவல் போயிட்டு வந்தவங்க தானே அப்படியே மனசுல நினைச்சுங்க அதனால நேரா திருவானைக்காவல் அப்படி இறங்கி இறங்கி கீழே இறங்கி பார்க்கணும் சின்ன திருமீன் ஆனா இங்க அம்மா பெரிய திருமீன் இறங்கலாம் வேண்டியதில்லை இது மட்டும் இறங்கி அப்பு தளமான அப்படி இறங்கி பார்த்து அத்தா இப்படியே வளம் வந்தீங்கன்னா அம்மா பெரிய அம்மாவை பார்க்கணும் திருவானை காவல்ல நம்மளோட திருவானைக்காவல்ல தரிசனம் பண்ணுங்க என்ன பண்றது எனவே இப்படியாக இந்த பாட்டு ஆளானார்க்கு உள்நார்ந்தாரமுதி உடைய ஆதமிரியான் பிறப்பு இறப்பென்னும் அருநரையில் ஆர் தமருமிந்தியே எந்த சுற்றமும் உடன் வராது உடன் வராது ஒரு சுற்றத்தாரம் இல்லாமல் ஆர் தமர் தமர்னா சுற்றத்தார் அல்லவா ஆர் தமரும் இந்தியே அழுந்து வேர்க்கு இந்த பிறப்பு பிறப்பு இறப்பு இறப்புன்னு அழிஞ்சிட்டு இருக்கனே நீ என்ன செய்யற ஆ வா என்று ஓதமலி நஞ்சுண்ட உடையானி நீ வந்து அருமையாக மற்ற தேவர்களுக்காக நஞ்செல்லாம் உண்டு காத்த பெருமான் அல்லவா நீ காவா என்று அடியேற்கு உன் பாதமலர் காட்டியவாரந்தே எம் பரம்பரணி என்ற ராஜா நீ இது வரைக்கும் மாண்புமிகு அமைச்சராக இருந்ததெல்லாம் என்னப்பா ஒண்ணுமில்லை அதனால இனிமே நீ அடைய வேண்டிய இடம் எது செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோவிலும் காட்டி அந்தனம் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளா அருமையான அந்த வாரியே சொல்லிட்டா போதும் இப்படி வாக்கையே அங்கே எடுத்து வச்சுட்டா போதுமான இப்படி இருந்த எனக்கு நீ என்ன செய்தாய் அடியேற்கும் பாதமலர் காட்டியவாறு அன்றே எம் பரம்பரணி இதெல்லாம் எனக்கு கிடைச்சதேப்பா அதனுடைய அருளால் தவிர என்னுடைய அறிவினாலேயோ என்னுடைய தேடுதலால கிடைக்குமா கிடைக்காதேப்பா என்று சொன்னார் தால் அறவாட்டி பாருங்க தாள்னா நாக்கு தாழ் அதனால தாளப்பருவம்னு சொல்லுவோம் தாளப்பருவம்னு என்ன தாளாட்டுதல் இது என்ன நாக்கினால தாளாட்டு அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்ததாக கேள்வி <laughs> ஆமா தாளாட்டுங்கிறது ஒரு காலத்தில் இருந்ததாக கேள்வி கிராமங்கள்ல ரொம்ப அருகே நிலைமையில யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருன்னா தாளாட்டு வந்துடுறாங்க இல்லைன்னா அது அந்த இது அது என்ன முயற்சி முயற்சி அருமை பார்த்தீங்களா தாள் ஆற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காற்று ஆற்று வேளாண்மை செய்திருக்கிறது அதெல்லாம் எல்லாம் பொடி வைப்பாமன்னு ஒரு குரல் தான் தாளாற்றி தந்த பொருள் நீங்க ஊருக்கு தானம் பண்ணும்னா உன் நெற்றி வேர்வை நிலத்தில வேலை முயற்சி பண்ணாரு நம்ம அப்பா அம்மா வச்சிருந்த சொத்தை எடுத்து கொடுத்தா அது நீ வந்து நீ கொடுத்தா அதுக்குள்ள அந்த கொடுத்தது சொந்தம் அந்த பொருள் யாருக்கு சொந்தமோ அவருக்கு அந்த புண்ணியம் போகும் நீ எடுத்து கொடுத்தது உனக்கு சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் நான் இருக்கிறேன் அந்த தாளம் அப்போ தன்னுடைய முயற்சியினால் வந்த பொருளை கொண்டுதான் செய்யணும் கொடுக்கறது யாருக்கு கொடுக்கணும்னாரு தக்கா இருக்கு கொடுக்க கூடாது இன்னும் நாலு பேரை போல பண்ணுவான் ஆனா தக்கா இருக்கு தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காற்று வேளாண்மை செய்த பொருட்கள் உதவி உதவி உதவி உதவி உதவி தான் தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல ஒன்றுட்ட மனுஷன் தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை முயற்சியே கிடையாது தன்னுடைய முன்னோர்கள் ஈட்டிய பொருள் அதை தானம் பண்ணிட்டு இருந்தான்னா தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் ஒரு பேடி கையில வாழ வச்சிருந்து இப்ப இப்படின்னா என்னவோ அது போல நீ கொடுத்த மாதிரி மட்டத்துல மட்டும் உருப்புடுவான் பெயருவான் நினைச்சாரு இது இந்த மாதிரி வந்து மெட்ரிக் வளர்ந்து எனக்கு தமிழே கிடையாதுன்னு ஆக்குவான்னு நினைச்சானா மெட்ரிக் வரைக்குமே தமிழ் கிடையாதான் அச்சைத்தால் அறவாட்டி அது நாக்குங்கிறதுக்காக நேரம் சொன்னேன் தாள்னா நாக்கு அதெல்லாம் தாளாட்டுதல் என்று சொல்லுங்க அது பாம்பு என்ன பாம்பு அவர் வந்து வச்சிருக்காராம் தாளரவாட்டி நல்ல பச்சை பசேன்னு இருக்கும்படியான நாக்கு அந்த நாக்கு உடைய பாம்பு அந்த பாம்பை ஆட்டுகின்ற பெருமான் அவ்வளவுதான் அவருக்கு வந்து வாகனமா இருக்கு இது அது மாதிரி வாகனமா இருக்கு இவருக்கு விடை விடைதான் அவருடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடு அப்படி விடைதான் அறக்கடவுள் அல்ல நீங்க அப்படியே சொன்ன வந்து மனப்பார மாடா திண்டுக்கல் மாட்டான்னு ஆமா அப்ப அந்த காலத்துல ரொம்ப அருமையா திருவண்ணாமலை காலையில ரொம்ப சிறப்பு கூட்டு பாருங்க நீங்க எந்த பாட்டு பச்சைத்தால் அறவாட்டி படரு சடையாய் அருமையான திருச்சலை உடையவனே பாதமலர் உச்சத்தார் பெருமானி உன்னுடைய திருவடியை சூட்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு நீ தலைவனாக இருப்பாய் அடியேனை உய்யக்கொண்டு திருப்பெருந்தொழிலை ஆட்கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் உலகத்திலே உலகத்துல எத்தனையோ பேர் சிறு தெய்வத்தை வணங்கிட்டு இருப்பாங்க அல்லவா அந்த மாதிரிலாம் நினைக்காம ஒண்ணு நினைக்கும்படியா பண்ணியப்பா சிறு தெய்வம் அடி எச்சத்தார்னா இந்த உலகத்துல இருக்கிற பல பேர் பல பேர் எச்சத்தார்னா இந்த உலகில் வாடுகின்ற சிலர் சரிங்களா சிறு தெய்வம் ஏத்தாதே அவர்களை போல நாம் இந்த சிறு தெய்வங்களை எல்லாம் ஏத்தாமல் சென்று நாம் சிறு தெய்வம் சேரப்பெற்றோம் யாரு அப்பர் சுவாமிகள் சிறு தெய்வம் சேர சேராமல் அப்படி பெரும் உண்மையான பெருமானை அணுகப்பெற்றோம் ஏத்தாதே ஏத்தாதே